தெரியாது ஞாபகம் வச்சு அவர் பேசுகிற மொழி இந்த மக்களுக்கு புரியாது இந்த மக்கள் பேசுகிற மொழி இவருக்கு தெரியாது ஊட்டி டவுனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை டீ விளைவிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு அங்க இயற்கையான நல்ல உணவுப் பொருள்கள் இருந்தது காய்கறி பழக பழங்கள்லாம் இவர் என்ன பண்றாரு பாருங்க இதெல்லாம் இவரே நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு செஞ்சாரா கெட்டது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு செஞ்சாரா அவர் மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் தூக்கி இருந்துரு ஆனா அந்த செயல் அருமையான ஊர் நான் அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப வயசான ஒருத்தரை நான் பார்த்தேன் அவர் சொல்ற நல்லா இருந்த நீலகிரிங்க இந்த டீ வந்தது கெட்டு போச்சு எல்லாம் விளையும் எத்தனையோ வகையான பழம் காய்கறிலாம் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா தோட்டத்தையும் டீ ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் கீழேருந்து வர வேண்டியது இயற்கையே கெட்டு போச்சு எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை ஆயிடுச்சு அவர் வருத்தப்படுறாரு ஆனால் இன்னைக்கு அவர் அன்னைக்கு மக்கள் விடமாட்டேன்னாங்க காய்கறி விட்டுட்டு டீக்கு டீ விளைவிக்க மாட்டோம் எங்கள் தோட்டத்தில் இருந்தாங்க இவர் அப்படிப்பட்ட மக்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷமா வந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு ஒரு ஆள் வாழ்க்கையில மாத்தி காட்டி இருக்கிறாரு டீ போடுறதுக்கிட்ட டீ இத்தனைக்கு டீ குடிக்கலன்னா மக்கள் செத்து போயிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டீ இல்லைன்னா ஒன்றும் பெரிய கேள்வி கிடையாது சொசைட்டிக்கு ஆனால் காய்கறி தானியங்கள் இல்லாமல் உங்களால் பழம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாது கரெக்ட் ஆனால் எது தேவையோ அதை தூக்கி வச்சுட்டு சும்மா ஒரு போதையை அடி அறிமுகப்படுத்தி ஆனால் அவர் பட்ட கஷ்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாம் என்ன கஷ்டப்படணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகவோ தான் அந்த செலிவன் பில்டிங் போயிட்டு வரும் எந்த அந்த கோத்தகிரியில் போனால் அந்த ஊர் பேர் என்னென்னா கண்ணேரி முக்குன்னு ஒரு சின்ன கிராமம் கண்ணேரி முக்கு அந்த கிராமத்துக்கு நான் போனதுக்கு காரணம் அங்கே என்னுடைய நண்பர் ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறார் அவர் பேர் தந்தோட சைத்தன்யன் அவரை பார்க்குறதுக்காக போனேன் பார்த்தா இந்த பில்டிங் பார்த்தேன் சொன்னாங்க அந்த பில்டிங் போனால் அங்கே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க நமக்கு இவர் இவருடைய சீடர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் அவர் யார் செலிவனின்னு கேட்டால் கதவுக்கே சொல்கிறாங்க நம்மளால் கற்பனையே பண்ண முடியலைங்க அவர் பட்ட கஷ்டம் ஒரு ஆள் ஒரு ஸ்டாஃப் கவர்மெண்ட் சேலரியில் இருக்கிறவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் லண்டனில் இருந்தால் நல்லா இருக்க முடியும் ஆனால் இங்கே வந்து சரியான பட்டிக்காட்டில் ஒரு சின்ன நூக்கன் கார்னர் கிராமத்தில் அவருக்கு தேவையான அவருக்கு உள்ள சாப்பாடு கூட கிடைக்காது ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த ஊர் வெதரை கிளைமேட்டு புதுசு எல்லாம் புதுசு உணவு புதுசு மொழி புதுசு மக்கள் புதுசு இங்கே ஒரு ஆளாக வந்து தங்கிக்கிட்டு இதை பண்ணியிருக்கிற இன்னைக்கு ஊட்டி ஒட்டு மொத்த ஊட்டியே இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் அந்த ஒரு ஆள் செய்யுது <laughs> ஆனால் அவர் பண்ணது வந்து வந்து அதாவது அவர் பண்ண காரியத்தினுடைய பலன் வந்து கேடாக இருக்கலாம் ஆனால் பலனும் கொடுத்துரு அவர் என்ன நினச்சிருக்காரோ நினைச்சாரோ அந்த பலன் கொடுத்துரு ஒரு ஆள் அந்த மாதிரி நம்ம தவமாக வாழ பழகணும் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டுக்கிறது நானும் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு தான் எனக்கு இந்த பெயின் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் சக்தி கிடைக்கிறதுனா அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் சரி அவன் வந்து அந்த மாதிரி தரமான விஷயம் வந்து அவன் எஃபர்ட் போட முடியும்னா நம்ம நல்ல சரத்துக்காக ஏன் எஃபர்ட் போடுறாரு நீ ஊட்டி ஊட்டி மக்கள்லாம் அவங்க தெய்வம் பார்ப்பாங்க நம்ம வந்து குறை சொல்லிடக்கூடாது அவரை பற்றி சொன்னால் அவங்களுக்குலாம் கோபம் வரும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த செய்யணும் சார் ஜெபம் செய்யும் தெய்வமாக பார்க்குறாங்க தெய்வத்துக்கு அடுத்தபடி செலிவனை பார்க்குறாங்க ஆனா அவங்க வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் செலிவன் அந்த பெரியவர் சொல்றாரு நான் சொல்றேன் ஒரு பெரியவரை பார்த்தேன் யார் இந்த தத்துவன சைத்தன்யாங்கிற ஒரு பிரம்மச்சாரி ஒரு சுவாமி அவருடைய அப்பா வயசானவர் அவர்கிட்ட பேசிக்கும்போது அவர் சொல்றாரு நீ நீலகிரியா அழிஞ்சதுக்கு காரணமே அவர் ஆனா அவரே சொல்லிட்டு சொல்லுவார் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட கூடாது மக்களை பொறுத்தவரை அவர் தெய்வமா பாக்குறாரு குலதெய்வத்துக்கு அப்புறம் சளி பண்ண பார்க்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்போ இந்த டீச்சரிங்கிறது வந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ள தான் சொல்கிறீங்க அவர் இருந்து நூறு வருஷமும் நூற்றம்பது வருஷமும் அந்த ஃபோட்டோலாம் எதுக்கும் இருக்குது அந்த பில்டிங்கோட ஃபோட்டோ அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆனால் ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளே தான் ஏதோ அவர் வந்து தங்கிட்டு இரநூறு ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது தானே இப்போ நமக்கு சுதந்திரம் வந்து எழுபது வருஷம் ஆயிடுச்சு அதனால கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் பீரியடில் இரநூறு வருஷத்துக்குள்ளே எதுவும் இருக்குன்னு இந்த நீலகிரி இஷ்யூ அதுபோல் இந்த நாடுபுற உள்ள இஷ்யூ எல்லாமே வந்து இப்போ பிரிட்டிஷ்காரன் இங்கே ரூல் பண்ணது நானூறு வருஷம் நானூறு வருஷம் முந்நூற்றம்பது வருஷம் ரூல் பண்ணியிருக்கான் இப்போ சுதந்திரம் வாங்கி நமக்கு வந்து நான் இதுக்கு தான் கேள்வி ஆமாம் சரி ஹிஸ்ட்ரி படிக்கிறது முந்நூற்றம்பது வருஷம் அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அதுக்கு முன்னால் வந்தால் நம்மளோட ராஜா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் நம்மளுடைய ராஜா அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே ராஜாக்கள் தான் ஆட்சி பண்ணாங்க ராஜாக்களே அவங்க ஆட்சி பண்ணி ஆட்சி அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் ராஜ சொந்தக்கல்ல நின்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு கீழே இருந்தாங்க முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வருஷம் ரூல் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஆயிரம் வருஷம் வரைக்கும் கண்ட்ரோலில் அடுத்தவங்களுடைய அடிமைத்தனத்திலேயே தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா காலத்துலேயும் ராஜாக்கள் வந்து இவங்க ஆட்சி பண்ணுறது முழுசாக ஒத்துக்கல இதில் இதெல்லாம் நம்ம உள்வீட்டு பிரச்சனை அதாவது ஒட்டுமொத்த சக்தியை கூட்டி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம கால் தூசு கிடையாது சும்மா சப்பக்குன்னு மிதிச்சுட்டு போயிடலாம் ஆனால் நாம் ஏன் அடிமையாக ஒரு ஆராய்ச்சி தான் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆராய்ச்சி ரொம்ப ஒரு அதாவது இன்னும் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த நம்பரில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம் ஆனால் இந்த நம்பர் இப்போதைக்கு என் மனசில் இருந்து சரியான நம்பர் தான் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை முந்நூற்றம்பது வருஷம் ஆட்சி பண்ணும்பொழுது பிரிட்டிஷ்காரங்க வந்திருந்தாங்க இங்கே தங்கியிருந்தாங்க தங்கியிருந்து நிர்வாகம் பண்ணாங்க இராணுவத்தோடலாம் வந்திருந்தாங்க அரசு அதிகாரிகள் மந்திரிகள்லாம் தங்கி இருக்காங்க எந்த காலத்துலேயுமே அந்த முந்நூற்றம்பது வருஷத்தில் முப்பதாயிரம் வெள்ளக்காரங்களுக்கு மேலே நம்ம நாட்டில் இருந்ததே கிடையாது நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை என்ன முப்பது கோடி பேர் வந்திருந்த வெள்ளக்கார எவ்வளோ பேர் மிக ரொம்ப நெருக்கடி காலத்தில் வெள்ளக்கார இராணுவத்தெல்லாம் இறக்குமதி பண்ணினப்ப கூட முப்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த டேட்டா தெரியாம நம்ம வந்து தீர்வு கண்டுபிடிச்ச சொன்னால் தீர்வு தப்பாக தான் போயிட்டு இது தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்போ இப்படி இத்தனை பேர் சேர்ந்து அப்போ திறந்துருக்கலாம் அப்பெல்லாம் நம்மள்ட்ட மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த மிஸ்டேக் இன்னும் இருக்குது வெள்ளைக்காரனை துரத்திட்டோன்னு நினைக்கிறாங்க கிடையாது எந்த மிஸ்டேக் அன்னைக்கு இருந்ததோ அந்த மிஸ்டேக் இன்னைக்கு ரொம்ப அற்புதம் முப்பதாயிரம் பேருக்கு ஒன்றுமே கிடையாது அவன் நம்மளை வந்து நமக்கு சம்பளம் கொடுத்து நம்மள்கிட்ட வரி வாங்கி நமக்கு சம்பளம் கொடுத்து நம்மளால பிடிச்சி ஜெயிலில் போட்டு நம்மளால வச்சு அவனை அடிக்க வச்சான் நான் சம்பளம் தரேன் போனஸ் தரேன் இதில் இன்னொரு நம்மளுமே இதில் ஒத்துக்கிட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதுதான் அதுவும் சொல்லணும் நம்ம வந்து அவன்கிட்ட வேலை பார்த்து நம்ம போட்டு அடித்தான் உதாரணமாக இதை எங்கே பார்க்கலாம்னா சுதந்திர போராட்டத்தில் பார்த்துருக்காங்க சுதந்திர போராட்டத்தில் வாவு சிதம்பரத்தை இங்கே செக்கில் போட்டு சுத்த வச்சது சாட்டையால் அடித்தது யார் வெள்ளக்காரன் அடித்தான் நம்மால் அடிக்கலாம் எல்லா சுதந்திர போராட்டங்களையும் ஜெயிலில் பிடிச்சி வச்சு அவனை முட்டி முட்டி அடித்தது யார் நம்மள தான் அடிக்கலாம் காரணம் என்ன தெரியுங்களா சுதந்திர போராட்டம் வேண்டாங்கிறதுக்காக கிடையாது நீ பண்ணுற தப்புங்கிறதுக்காக கிடையாது எதுக்காக தெரியுங்களா அடித்தான் நான் என்னப்பா பண்ணுவேன் நான் வந்து வேலைக்கு இருக்கேன் அவன் சம்பளம் கொடுக்குறான் இதை செய்ய சொல்லி எனக்கு சம்பளம் கொடுக்குறான் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய சொதர்மம் அவன்கிட்ட குழந்தை வாங்கி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாமா நான் என் தொழில நேர்மையாக இருக்கேன் இதுதான் சாஸ்திரத்தை தப்பு இந்த உணர்ச்சி என்னன்னா சொல்லி கொடுக்கலன்னா கூட நம்ம மக்கள்கிட்ட ரத்தத்தில் இருக்கு ஞாபகம் இல்லை ரத்தத்தில் இருக்குது அதை நீங்கள் தூக்கி எறிய முடியாது அவன் அறியாமலே அவன் உள்ள இருக்கும் அந்த சுதர்மங்கிற வார்த்தை வேணால் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவன்கிட்ட இருக்குது இன்றைக்கி இன்றைக்கும் நம்ம நாட்டு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க இதே தான் அரசாங்க வேலையாக இருக்கலாம் தனியார் ரவுடிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு ரவுடிகிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க இருக்கலாம் யார்கிட்ட அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் ரவுடி தான் அரசாங்க ரவுடி வேறு ஒன்றும் ஸோ அவன் எதுக்காக சொல்கிறான் நம்ம நீங்கள் உள்ளூருக்கு வர்ற ஒரு அரசு அதிகாரத்தை சார் இது எப்படி சார் நியாயம் நீங்களே சொல்லுங்க நீங்கள் கேட்டு நான் என்ன சார் பண்ணுவேன் கவர்மெண்ட் சட்டம் முடியும் சொல்கிறேன்னா இல்லையா நான் என்ன சார் பண்ணுவேன் கவர்மெண்ட் சட்டம் இருக்கு நீங்கள் வேணால் அங்கே போய் கேட்டீங்க சார் உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள் இது தப்பா சரியா நீங்கள் சொல்லுங்கள் சார் இதெல்லாம் பேசாதீங்க எனக்கு அவன் சம்பளம் கொடுக்குறான் நான் அவங்க சொன்னதை செய்யறேன் நீங்கள் இப்படி தான் நடக்கணும் என்ன பண்ணுறது கோர்ட்டு இப்படி தான் சொல்லுது நீதிபதி இப்படி தான் சொல்கிறான் வக்கீல் இப்படிதான் போலீஸ்காரன் இப்படி தான் சொல்கிறான் e இபி டிபார்ட்மெண்ட் தான் சொல்கிறது கார்பரேஷன் இப்படி தான் சொல்கிறது ரயில்வே இப்படி தான் சொல்கிறது எல்லாம் எந்த ஆஃபீஸர்கிட்ட நீ போய் ஒரு சிக்கலை கண்ணு முன்னாடி பிடிச்சு காட்டினாலும் அவன் என்ன சொல்கிறான் டக்குன்னு சட்டத்தில் அப்படி இருக்கு நீங்கள் அங்கே போய் பேசி நான் என்ன கேட்குறேன்னா அறிவு அது தப்புன்னு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சதுன்னா நீ எங்கள் வேலை பார்க்குற தூக்கி வச்சுட்டு வா இது நியாயமான பேச்சுப்பா இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு எனக்கு போக முடியாமல் நான் போகாமல் நான் அப்படியே பார்த்தேன் எனக்கு என்னமோ நல்ல புத்தி வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு கடவுளே அரசாங்க வேலைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல தோண்டிடுச்சு இந்த பசங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்றனா நீ மனசாட்சி விரோதம் தானே என் வாழ்ந்துட்டு இருக்க ஏன் வாழணும் எதுக்கு அந்த சம்பளம் வேற என்னத்தையும் செஞ்சு பத்து ரூபா சம்பாதிச்சு பொழைச்சிட்டு போட்டு திட்டம் போட்டு அப்புறம் என் பிள்ளைய வேற கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும் ஏன் அனுப்பணும் அவனே காலேஜ் பசங்க சம்பளம் கொடுத்து அடியால் வச்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு ஏன் நீ அங்கே போய் அடியாலாம் இருக்க நேர்மையாக இருந்துட்டு பத்து ரூபாய் சம்பாதிச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு சாப்பிட்டு பொழைச்சிட்டு போவீங்க நல்ல சாப்பாட்டுக்காக போய் ஏன் மனசாட்சிக்கு ரொம்ப வாழ்க்கை நடத்தணும் ஆனால் இந்த ஒரு இடம் தெரியலன்னா என்ன ஆகும்னா அப்புறம் சுதர்மம் சுதர்மத்தை தப்பா புரிஞ்சுக்க ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கிறது காரணம் சுதர்மம் தான் நம்மளால் இன்னைக்கும் ஃபாரின் கம்பெனிக்கு நேர்மையாக வேலை செய்கிறாங்க காரணம் என்ன இதே தான் சுதர்மம் அவன் சம்பளம் கொடுக்கலாம் நான் வேலை செய்யணும் எதுக்கே வேலை செய்யணும் அவன் நல்லா இருக்கிறது அவன் நம்ம மக்களை இருக்கு அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து அவன் கொள்ளை அடிச்சுட்டு என்னமோ அதே மாதிரி தான் இப்போ அரசியல்வாதிகளும் அப்படி தான் ஃபாரினர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக நான் இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் இருந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது என்னுடைய சொல்லுங்க எதுக்கு இருக்கிற தூக்கி எறிஞ்சிட்டு போ அதுக்கு பெட்டர் பிச்சைக்காரன் இருந்துட்டு போ அதான் முழுமையாக இந்த பண்பாட்டை புரிஞ்சுக்கிறேன் இந்த பண்பாடுங்கிறது எஜுகேஷன் ஏன் அந்த எஜுகேஷன்ல தப்பு நடக்கும் புரிஞ்சுக்கிறதுல விளக்க வைக்கிறதுல தப்பு பெற்றோர்கள் அதாவது குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் சரியாக சொல்லி கொடுக்குங்க நான் வந்து இன்னைக்கு நேரடியாக அரசியல்வாதியை கூட சொல்லுமா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி கேவலமான நடத்தியோடு இருக்குன்னா காரணம் என்ன தெரியுதுன்னா சின்ன வயசில் அம்மா அப்பா என்னத்தை சொல்லி கொடுத்தாங்கிறது தான் கரெக்ட் சின்ன வயசுலேயே வந்து மானம் மரியாதை இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா அவன் இன்னைக்கு மானத்தை விட்டு போக முடியாது அவனால் அப்போ சின்ன வயசுல படிப்புல படிப்புல படிப்புல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மானம்னா என்ன மரியாதைன்னா என்ன இதெல்லாம் சர்ச்சை பண்ணுறதுக்கு வீட்டில் நேரமே இல்லை இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு நேரமே இல்லை குழந்தைக்கு அப்படின்னா என்ன அவனுக்கும் வாழ்க்கையில மானம்னா என்ன மரியாதைன்னா என்ன தெரியாதவன வாழ்றான் அதை இழந்து போய் வாழறான் அப்போ அவனுக்கு குறை சொல்றதுக்கு ஒன்றும் ஏன்னா தெரிஞ்சிருந்தா தானே அவனுக்கு குறை சொல்றதுக்கு இருக்கு அவனுக்கே தெரியல மானம்னா என்ன மரியாதைன்னா என்ன வெக்கம்னா என்ன சூடுனா என்ன சொரணா என்ன என்ன இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு வீட்டில் வாய்ப்பு இருக்கணும் வாய்ப்பு இருந்தால் அவனுக்கு வந்து சூடு சொரணம் இல்லாமல் வாழக்கூடாது ஐயோ அதை போய் யாரு செய்வான் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி கேட்டிருக்கணும் அவனுக்கும் அதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவனால கேவலமா வாழ முடியாது அதெல்லாம் தெரியாம படிப்புல படிப்புல நல்ல மார்க் வந்துச்சா நல்ல மார்க் வந்துச்சாங்கிறத மட்டுமே வாழ்க்கையில இஷ்யூவா வச்சுக்கிட்டு ஒருவேளை அம்மா அப்பா அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க மன முடியாத லெக்க சொல்லு சொல்லு வச்சுட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் கத்து கொடுக்கறதுங்கிறது பேப்பர்ல எழுதி ஒரு தடவை சொன்னா வந்துடாது உனக்கு என்ன மான லெக்க சொல்லு சொல்ல ஒண்ணுமே ஒருத்தர கேட்டா வந்துடாது சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அங்க வச்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தி காட்டணும் அவனும் அந்த மாதிரி வாழ்த்து வாழ்க்கையில் சம்பவம் சூழ்நிலை வரும்போது நாம் அதை பொருத்தி காட்டணும் அப்போ அவனுக்கு ஓஹோ இந்த இடத்துல இது பொருள் இதுவா அப்போ நம்ம இப்படி நடந்துக்கூடாதுன்னு அவனுக்குள்ளே அந்த அறிவு வளரணும் அப்போ இவனால் தப்பு பண்ண முடியும் கட்டபொம்மன் வந்து தூக்க மாட்டேங்கவும் தயாராக இருந்தான் ஏன் அவனுக்குள்ளே அவங்க பெற்றோர்கள் சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அவனுக்குள்ளே அவனுடைய குருஜி வந்து சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக வேலை செய்யும் ஆனால் நம்ம குழந்தைங்க எம்எஸ்சி பிஹெச்டிங்கிறான் ஏன்னா யார் யாரும் பெரிய பெரிய மினிஸ்டர் பார்த்தா எல்லாம் பெரிய மேதாவிகள் தான் அந்த பார்ட்டியில் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஆனால் என்னாச்சு அங்கே வந்து ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க அவனுக்கோ காரணம் என்ன பெற்றோர்கள் வளர்த்தது அப்படி சூழ்நிலையில் கேட்டு வளர்ந்தது அப்படி எல்லாத்தையும் தயாரா என்ன பண்றது அப்படிதான் பிரகிருத்தியா நியத்தாக அப்படின்னு நாம செட்டில் பண்ணிட்டு நாம நிம்மதியா இருக்கும் எல்லாம் பிரகிருத்தியின் இயல்பினால் தூண்டப்பட்டு இவர் இவர்கள் இப்படி இப்படி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தலைமுறையும் பிரகிருத்தியின் இயல்பினால் தூண்டப்பட்டு தான் அப்போது இதற்கு இடையில் நாம் என்ன செய்ய முடியும் இதை ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு இது இப்படி தான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷினை எப்படி கையாளுறது அப்படின்னு பார்க்கணும் அது தீர்வு கற்ற கல்வி வாழ்கிறதை கற்ற கல்வி பயணத்தை உடன் தரட்டும் பயணத்தை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரை சொன்ன குரு பரம்பரை ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை கைவிடாது இருப்பேனாக இறையே நெங்கியிலே நோறு என்னறிவை காவாயோ ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம் ஹரி சரி, மணி ஆயிடுச்சு ஒன்பதே ஆயிடுச்சு நானும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முடிச்சுதான் வீட்டில் ட்ரிங்க் பண்ணுறேன் அவன் அவனும் புரியுதா புரியுது ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு அது இந்த மாதிரி வார்த்தையில் இருந்தால் மொழிபெயர்ப்புலேயே பார்க்குறோமே நிறைய இது எவ்வளோ ரொம்ப ஆதாரமான வார்த்தைகள் அது நாள் ஆக ஆக இதுவும் தெரியாமல் கேட்டுருக்கோம் நிறைய இப்போ இவ்வளோ நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கே இந்த சிக்கல் தெரியாது